திரு புறம்பயம் சுவாமி சாட்சிநாதர் திருவடி போற்றி தேவி கரும்படு சொல்லம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நாற்பத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பலம் மரம்பய மதிப்பரிசு அறுத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்துனது நீர்மை மரம் மரம்பயமலைந்தவர் மதிப்பரிசு அறுத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்துனது நீர்மை திறம்பயங்கும் பொருள் தெரிந்து அம்பயங்கூறும் பொருள் தெரிந்துணர்ந்தால்வற்கு அறம்பயம் உரைத்தனை புறம்பயங்கமர்ந்தோய் திறம்பயங்கூறும் பொருள் தெரிந்துணரும் அறம்பயம் உரைத்தனை புறம்பயங்கமர்ந்த வெள்ளம் தரித்தனை அது அன்றியும் மிகப்பெரிய காலம் எரித்திர உதைத்தனை மிகப்பெரிய காலம் எரித்தின உதைத்தனை இலங்கு இளையோர் பாகம் பொருத்தும் நல் கருத்தேனை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் புறம்பயம் அமர்ந்தோய் மயானம் புரிந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் மயானம் மகிழ்ந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் வளங்கெழும் கடும் புனலோடும் சடை ஒடுங்க துளங்கும் அமர் இளம் பிறை சுமந்தது விளங்க சடை ஒடுங்க இளம் பிறை சுமந்தது விளங்க உளங்குள வளைந்தவர் சுடும் சுடவை நீரு புலங்குள விளங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் கரும்பொடு படும் சொல்லின் மடந்தையை மகிழ்ந்தோய் பெரும்பிணி பிறப்பினோடு இறப்பினை ஓர்வகம் கரும்பொடு படும் சொல்லின் மடந்தையை அனற்படும் அவர் அனற்படும் தடக்கை அவர் எத்தொழிலரேனும் நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையும் நீயே வினைப்பகையும் நீ படும் சுடச்சடை தனிப்புறையோடு ஒன்ற புனற்படும் கிடக்கையை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் மரத்துறை மறுத்தவர் தவத்து அடியர் உள்ளம் அறத்துறை ஒருத்து உனது அருட்கிழமை பெற்றோ திறத்தினை மதித்து அகல நின்றும் புறத்துள திறத்தினை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் ஹ உலங்களும் தடக்கைகள் அடர்த்திடலும் அஞ்சி பலங்கொள்ள எழுந்தவன் நலம் கவின அஞ்சு புலங்களை விலங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் அஞ்சு புலங்களை விலங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் படங்கட நுடங்குண இடந்த விடை அள்ளி கிடந்தவன் இருந்தவன் அளந்து உணரலாக அளந்து உணரலாக படம் கெட நுடங்குண இடந்த விடை அள்ளி கிடந்தவன் இருந்தவன் அளந்து உணரலாக தொடர்ந்தவர் உடம்போடு நிமிர்ந்து உடன் வணங்க உடங்கருள் செய் தோன்றினை புறம்பயம் அமர்ந்தோய் புறம்பயம் அமர்ந்தோய் உணரலாக உடன் வணங்க புடங்கருள் செய் தோன்றினை புறம்பயம் அமர்ந்தோ விடக்கு ஒருவர் நன்றி என விடக்கு ஒருவர் தீது என உடற்குடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் உடற்கு உடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள் பிடக்கு உரை படுத்து படக்கர்கள் பிடக்கு உரைப்படுத்து உமையோர் பாகம் அடக்கினை உமையோர் பாகம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்த உறவோனே புறம்பயம் அமர்ந்த உறவோனே புறம்பயம் அமர்ந்த உறவோ கருங்கழி பொருந்திரை கரை குலவு முத்தம் கருங்கழி பொருந்திரை கரை குலவு முத்தம் கருங்கழு தருங்கழுமலத்திரை தமிழ் கிழமை ஞானம் கருங்கழு கருங்கழுமலத்திரை தமிழ் கிழமை ஞானம் கருங்க தரும் கடுமலத்து ஏறை தமிழ் கிழமை ஞானன் தமிழ் கிழமை ஞானன் தமிழ் கிழமை ஞானன் குறும்பவிழ் புறம்பயம் அமர் பொருங்குவர் பிறப்பே பொருங்கவர் பிறப்பே